உலகவளம் தாய் அடிவோட்டி நந்தந்து சென்னிறந்த சத்தாய் நிரல் போட்டி ஒன்றச்சரண உதைத்தாய் புகழ் போட்டி அன்று குவிழாமலில் தாய் கடல் போட்டி உதயாவெடுத்தாய் குணம் போற்றி வந்து பகலுக்கும் செய்யும் தேர் போற்றி என்றென்று முன்பே வரமே ஏற்றிப் பரவுள்வான் என்று யான் வந்தோமிறங்கு அன்று உலகமளம்பாய் அடிவோற்றி சந்திரங்கு சென்னிலங்க சத்தாய் பிறல் நோக்கி ஒன்றச்சகடமுகத்தாய் புகழ் நோக்கி கன்று குமிழாமலில்லாய் கடல் நோக்கி உதயாவடித்தாய் குணம் நோக்கி வந்து பகலுக்கு பழகொள்வான் இந்தியான் வந்தோ நிறந்தீடு